திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருச்சோற்றுத்துறை திருச்சிற்றம்பலம் பொய் விராமே நீ தன்னை பொருளன காலம் போக்கி மெய் விராமனத்தனல்லேன் வேதியா வேதனாவ ஐவரால் அலைக்கப்பட்ட ஆக்கை கொண்டயர்த்து போனேன் செய்வரால் புகழும் செம்மை திருச்சோற்று துறையனாரே கட்டராய் நின்று நீங்கள் காலத்தை கழிக்க வேண்டா எட்டவாங் கைகள் வீசி எல்லி நின்றாடுவானை அட்டமாமலர்கள் கொண்டே ஆனஞ்சொமாட்ட ஆடே சித்தராய் அருள்கள் செய்வார் திருச்சோற்று துறையனாரே கல்லினார் புறமூன்றெய்த கடவுளை காதலாலே எல்லியும் பகலும் உள்ளே ஏகாந்தமாக ஏத்தும் பல்லில் வெண்தலை கையேந்தே பல்லிலந்திரியோஞ்செல்வர் சொல்லு நன்பொருளும் மாவார் துறையனாரே கரையராய் கண்ட நேற்றே கண்ணராய் பெண்ணோர் பாகம் இறையராய் தனியராய் பனிவெண் திங்கள் பிறையராய் செய்தவெல்லாம் பீடராய் கேடில் சோற்று துறையராய் புகுந்தெனுள்ள சோர்வு கண்டருளினாரே பொந்தையை பொருளாவெண்ணி பொறுக்கென காலம் போனேன் எந்த ஏகமூர்த்தி என்று நின்றேத்தமாட்டேன் பந்தமாய் வீடு வீடுமாகி பரம்பரமாகி நின்று சிந்தையொட்டேரல் போலோ திருச்சோற்று துறையனாரே பேர்த்தி நீ பிறவ வண்ணம் பிதற்றுமென் பேதை பங்கன் பார்த்தன கருள்கள் செய்த பாசுபதன்றீரமே ஆர்த்து வந்திழிவதொத்த புனர் கங்கை ஏற்று தீர்த்தமாய் போத விட்டார் திருச்சோற்று துறையனாரே கொந்தார் பூங்குழலினாரை கூறியே காலம் போன எந்தயம் பிரானாய் நின்ற இறைவனை ஏ தாதந்தோ முந்தரால்குலாளையுடன் வைத்த ஆதிமூர்த்தி செந்தாது புடைகள் சூழ்ந்த திருச்சோற்று துறையனாரே அங்கதீரோனவனை அண்ணலா கருத வேண்டா வெங்கதீரோன் வழியே போவதற்கமைந்து கொண்மென் அங்கதீரோனவனையுடன் வைத்த ஆதிமூர்த்தி செங்கதீரோன் வணங்கோ திருச்சோற்று துறையனாரே ஓதியே கழிக்கின்றீர்கள் உலக தேரொருவன் தன்னை நீதியால் நினைய மாட்டீர் நின்மலன் என்று சொல்லீர் சாதியானான் சங்கரதானும் காணா சோதியா சுடரதானார் திருச்சோற்று துறையனாரே மற்ற நீர்மனம் வையாதே மறுமையை கழிக்க வேண்டில் பெற்றதோர் உபாயம் தன்னால் பிரானையே பிதற்று மின்கள் கற்று வந்தரக்கனோடி கையிலாயமலை எடுக்க செற்றுகந்தருளி செய்தார் திருச்சோற்று துறையனாரே சுவாமி தொலையா செல்வர் அம்பாள் ஒப்பிலாம்பிகை திருச்சிற்றம்பலம்